புத்திரம் ந பசியாமி யாசியாமி யமசாதனம் யாரு குழந்தை இருக்கானா அல்லது யுத்தத்துல பூத்தான்னா சொல்லுங்க இனிமே நான் ஆத்துல மகாரதை பெரும் வீரர்கள் சேர்ந்துதான் என் குழந்தையை கொன்றுக்கணும் ஒருவராக கொல்ல முடியாது அபிமன்யுவை அத்தனை வீரியம் உள்ளவனா அர்ஜுனன் தீர்மானமா சொல்றான் மகாவீரர்கள்லாம் சேர்ந்து கொண்டிருக்கணும் என் குழந்தை மாமனுத்யாத்தவான் மாமனுத்யாத்தவான் மாமனு கூட உதவிக்கு ஆள் இல்லாமல் என்னை எப்போது மனதால் நினைச்சிருப்பன் குழந்தை அழுதானாம் அர்ஜுனன் உத்தரவனுக்கு சொல்லவே இல்லை அர்ஜுனன் போயிட்டான் அவனா சொல்றான் அசஹாய சஹாயார்த்தம் என்னை உதவிக்காக நினைச்சிருப்பன் குழந்தை என்று வருத்தப்பட்டாராம் அர்ஜுனன் குழந்தை பாலர் இருப்பன் என்ன சொல்லியிருப்பன் தெரியுமா அப்பாசுக்கு ஓடி வாருங்கள் பல பலிஷ்டர்கள்லாம் என்ன தொந்தரவு பண்றாள் அப்படி கதறிப்பன் நிச்சயம் அப்படித்தான் நான் நினைக்கிறேன் அப்படி அவன் கத்திருக்கணும்னு எனக்கு தெரியுது ஏனென்றால் இவனை கொன்ன சந்தோஷத்தினாலே உத்யோகராதிகள்லாம் ஆகாசம் பிளக்கும்படியாக ஜெயசப்தம் போட்டாளாம் சந்தோஷத்தானால் கத்தினாலாம் அந்த சப்தையும் காதல் விழுந்துங்கிறான் கிருஷ்டானாம் ராஷ்டிராணாம் சிம்மநாதோமயா சிம்மநாதம் பண்ணினான் துரியோகராதிகள் காதல் விழுந்தது அபிமன்யுவ குருகார் அப்படி நாதம் பண்ணியிருக்கணும் எல்லோருமாக சேர்ந்து நாதம் பண்ணினாள் என்று சொல்றான் அர்ஜுனன் அர்ஜுனான் வீரம் வீரம் பரியவாரகன் ஆறு மாரதிகர்கள் பரமசூரர்கள் குழந்தை வந்து சூழ்ந்துள்ளாள் யாரா இருந்தாள் இரண்டாவது கிருபர் துரோணமுடி வைத்துனர் அவர் கிருபர் கர்ணன் நல்ல பெரிய பெரிய பேரும் இல்ல வந்து அவனை சுற்றி விட்டாளா குழந்தையே அஸ்வத்தாமா வந்து சூழ்ந்துண்டானாம் சகுனி வந்து சூழ்ந்துண்டானாம் கிருதவர்மா வந்து சூழ்ந்துண்டானாம் இப்படி ஆறு பேர்கள் ததோத்ரோண கிருப கர்ணாஹர்மாஜரீரம் பரியவாரயன் ஆறு பேர்கள் சுற்றி நூற்றாள் வழியில விடாமே அபாரமான யுத்தத்தை பண்ணினான் குழந்தை பரம் பரம் சக்திக்கு மூடி குழந்தை யுத்தத்துல யுத்தம் பண்ணி எல்லாரையும் கதர் அடிச்சு ஆறு பேருமா சேர்ந்து அவரை தேவையில்லாம பண்ணினாள் அப்படி பண்றது தப்பு ஒத்தன் அடிச்சிருக்கிற போது இன்னொருத்தன் அடிக்கப்படாது ஒத்தன் வில்லு அடிக்கிறதா ஒத்தன் குதிரை அடிக்கிறதா ஒத்தன் சாரதி அடிக்கிறதா ஒத்தன் தேரை உடைக்கிறதா இப்படிதான் பண்ணினாலவா இது அசம்மையம் இப்படி அபிமன்யு இப்படித்தான் கொண்டாள் நானா சாமானியா அவனை கொண்டிருக்க முடியாது அபிமன்யுவா கிரமமா தர்ம யுத்தம் பண்ணியிருந்தா நேற்றியோட யுத்தம் பூர்த்தியாயிருக்கும் அவன் இன்னைக்கு தர்மபுத்திர பட்டாரை இருந்து நாளைக்கு நான் ஊருக்கும் போடுவேன் ததா தைர் விரதீகிருதம் எல்லாருமா பேர் இல்லாம பண்ணி குழந்தை ஆகாசத்திலிருந்து கத்தியும் கடையத்தையும் எடுத்துன்னு போற பொழுது கத்தியும் கேடத்தையும் வீரர்கள் எல்லாம் சேர்ந்து அடிச்சு குழந்தை கீழே வந்து கதா யுத்தத்துல அடிபட்டு பல பேர்கள் அடிச்சு கொஞ்சம் மூஞ்சி கீழே சாஞ்ச பொழுது சாஞ்சி காலத்துல சம்சயம் பரமம் சம்சயம் பரமம் போய் பல பேர்களை அடிச்சு திருமூத்து விட்டு குழந்தை கொஞ்சம் சோப்பிடும் பொழுது பூமியில இருக்கிற குழந்தையை அபிமன்யுவை துஷாசனுடைய பிள்ளை என்ன பண்ணிவிட்டான் தெரியுமா துஷாசனுடைய பிள்ளை குருவம்சத்துக்கு ஒரு பெரும் பெயரை சம்பாதிச்சு வைக்க என்ன பண்ணிவிட்டான் தெரியுமா உத்திஷ்டமானம் உத்திஷ்டமானம் சௌபத்ரம் இருக்கிற சோசம் சுபத்ரா புத்திரனான அபிமன்யுவை கதையினால ஓங்கி மண்டையில அடிச்சு மண்டை அப்படியே பிறந்து குழந்தை கீழ் விழுந்துட்டான் என்று சமபுத்திரன் இந்த கதையை சொன்னானார் அர்ஜுனிடத்துல என்ன பண்ணினான் தெரியுமா குழந்தை என்றால் சமபுத்திரன் இதை சொல்லி முடிக்கும் போது அதீனாத்ராசயன் சத்ரூன் நந்தயித்வா சபாந்தவா நீ தைரியத்தை காட்டாமலே யுத்தம் பண்ணினானா அவன் தம்பி தெய்யம் தனக்கு தைரியத்தை காட்டப்படாது புத்திமானா இருக்கவன் தன்னுடைய தைரியத்தை காட்டாமலே யுத்தம் பண்ணி அபிமன்யு பந்துக்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தி அவன் பண்ணின யுத்தம் வரையில எல்லாரும் சந்தோஷப்பட்டாள் அப்படி யுத்தம் பண்ணான என்னமோ பின்னாடி வருவது முன்னாடி வருவது பொய் ஜெயிக்கிறது பித்தலாட்டம் பண்றது அப்படின்னா ஒண்ணும் பண்ணல உருதுவா நடந்திருந்தாரு யுத்த காலத்துல சத்திரியால் அப்படித்தான் இருப்பாள் அவன் யுத்தத்துல வந்து தப்பாக ஜெயம் கிடைச்சா அது அவனுக்கு திருப்தியா இருக்காது அவன் ரொம்ப மானியா இருக்கிறவன் பணம் காசு விட்டு ஓட்டு வாங்கினான்னா அவனுக்கே வக்கமா இருக்கும் அவன் என்னத்துக்கு சார் அவன் டின்னர் நல்லா வேணா எனக்கு ரொம்ப வக்கமா இருக்கு வேண்டாம் அப்படியா சொல்லி என்னமோ தாரா கிடைச்சா கிடைக்கட்டும் நம்முடைய யோக்கியத்தினாலே அப்படி நினைச்சு விடுவார் சில பேர்கள் அப்படி அந்த ரெண்டு சத்திரியான வீரன் அப்படித்தான் இருப்பான் ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருப்பான் என்ன பண்ணினான் தெரியுமா பொழுதுங்கிறா தர்மபுத்திர குழந்தை இறங்கி கத்தினானாம் அபிமன்யும் இந்த கிளத்தில் பல முறை நாள் ஒரு தடவை இரண்டு தடவை இல்லை அசகிருந்தாள் பல முறை சொன்னானாம் என்ன சொன்னான் நான் யாரு தெரியுமானான் அபிமன்யு ஜாக்கிரதேன் ஆமா நான் யாரு தெரியுமா எங்க பெரியப்பா தர்மபுத்திரன் யுதிஷ்டிரன் ஆமா சூதாட்டத்துல ஒரு ஸ்திரீய கண்ணும் கண்ணீருமா சபைக்கு இழுத்துன்னு வந்த விசுவாசம் இல்லை எங்க தெரிவிப்பாம்பரா பீமனை பத்தி சொல்லுவனாம் எப்படிப்பட்ட பிரபு தெரியுமா எங்க பெரிய தோப்பனார் பீமசேனாக்கம் விசுவாசம் உடைய மாறை பிளக்க போகும் பெரிய தகப்பனாக்கம் எங்க அப்பா யாரு தெரியுமா பீஷ்மர கீழசல்யனாக்கம் நகுலசாதேவர்கள் யாரு தெரியுமா அஸ்வினி தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் பகவானுடைய மருமான் நான் அபகிருண்ணாமவிஷ்ராவிய பிதீனாம் மாதுலஸ்யாவுடைய பெருமான் நான் என்று மாதுலஸ்ய நாம விஸ்ராவிய மாதுலனான சுவாமியினுடைய பேரை பலமுறை சொன்னானாம் அசகிருத்து நாம விஸ்ராவிய பிதீனாம் மாதுலஸ்ய பந்துக்களை கண்ணு கண்ணீருமா பண்ணிட்டு குழந்தை போட்டான் இந்த லோகம் போட்டான் என்று சொன்னாராம் பிரம்மபுத்திரன் என்ன பண்ணினான் அப்படியே கீழே விழுந்துட்டானா தர்மராஜேன பாஷிதம் ூமௌ அப்படியே பிரஜாபங்கத்தை அடைஞ்சுட்டாராம் கீழ் விழுந்து துக்கார்த்தனாய் மோகத்தடைஞ்சு பிரஜை இல்லாமல் கீழ் விழுந்துட்டாராம் அர்ஜுனன் முன்னாள் உடனே எல்லாருமா தூக்கி வைக்கி பிரத்தி உண்டு பண்ணி கண்ணுல ஜலத்தை வாரி அடிச்சு அர்ஜுனனுக்கு நிஜனத்தினால விசிறி ஆஸ்வாசங்கள்லாம் பண்ணி சமாதானம் பண்ணினாள் அப்போ உடனே எழுந்திருந்து அர்ஜுனன் ராத்திரி காலத்தில் பிரதிஜ மணினானாம் எல்லாருடைய மத்தியிலையும் என்ன பிரதிஜ மணினான் சத்தியம் பிரதிஜானாமி சூஸ்மிஹம் ஜெயத்ரகம் எந்த ஜெயத்ரகன் குழந்தை உள்ள போன அந்த வியூகத்துக்குள்ள சகட வியூகம் பத்ம வியூகம் சூச்சி வியூகம் இப்படி மூணு வியூகம் சகட வியூகத்துக்குள்ள போய் பத்ம வியூகம் அவன் போகும்போது பாண்டவாள்லாம் உள்ள போக ஆரம்பிச்சாள் அர்ஜுனனை தவிர்த்து எல்லாரையும் ஜெயத்ரசன் வாசப்படியில் தடுத்துட்டான் அப்படி தடுத்துட்டான் அந்த ஜெயத்ரசன்னால்தான் குழந்தை கொல்லப்பட்டான்னு வேகம் வந்துருச்சோம் உடனே பிரதிஜமணினானாம் சத்தியமாக பிரமாணமாக சொல்றேன் நானாம் அர்ஜுனன் சத்தியம் பிரதிஜானாமி சோஸ்மிஹந்தா ஜயத்ரதம் நாளை தினம் ஜெயத்ரதனை கொண்டுபிட்டு நான் மறுகாரியம் பார்க்கறது பிரமாணமா சொல்றேன் நான் அர்ஜுனன் பாபம் பாலவதேஹேதும் சோஸ்மிஹந்தா ஜயத்ரதம் மகாபாபி குழந்தை கொள்வதற்கு முக்கிய காரணம் அவனை நிச்சயம் நாளை தினம் நான் கொள்றேன் ஜெயத்ரதனை நாளான் புண்ணியசாலிகள் எந்த லோகம் போவாளோ யுத்த வீரர்கள் எந்த லோகம் போவாளோ அந்த லோகம் போமாட்டேன் நாளை தினம் நான் ஜெயத்ரசனை கொள்ளாத போனால் என்று ஆணையிட்டானாம் அர்ஜுனன் பிதா നാളീജനം ജയദ്രഹനെ കൊല്ലാല പക്ഷത്തിൽ മാതാവെ കൊന്ന പാപിക്ക് എന്ന ലോകമോ ഏചാപി മാതൃഹന്തൃണാം മാതാവെ കൊന്ന പാപികൾക്ക് എന്ന ലോകമോ ഏചാപി പിതൃഘാതിനാം സോപ്പനെ കൊന്നവനുക്ക് എന്ന ലോകമോ இப்படி எல்லாம் பண்ணுவனான்னு நீங்க நினைப்பேர் பேப்பரை பார்த்தீங்களா தெரியும் நித்தியம் அவன் அம்மா கொண்டா அப்பா கொண்டா அம்மையால கொண்டா பொண்ணை கொண்டா பொண்ணு அம்மாவை கொண்டா அவன் நாட்டு பொண்ணு மாமியார் கொண்டா மாமியார் நாட்டு பொண்ணு இப்படிதான் வருது பேப்பர்ல ஏன்னா கல்யாணம்னு போடுவோம்னு பாக்குறேன் ஒரு பேப்பர்லயும் காணுமே இந்த அழகுல காலம்புற உலகாலத்துல அகல்யா திரௌபதி சீதா தாரா முந்தோதரி தசான்னு சொல்றோம் நம்ம மதத்துல இதுதான் முதல்ல வருதுன்னு நல்லபடியா ஒரு பத்து நாளைக்கு தாழிகைக்கு வரும் போல இருந்து பேப்பர் அது நல்லபடியா இந்த பிராத காலமாவது தொலைஞ்சு சங்கம் காலம் வருதுன்னு இப்படிலாம் பண்ணுவனா பண்றவன்லாம் பேப்பர்லாம் பார்த்துட்டு இருக்கேன் சந்தேகப்படவே வேண்டாம்னு என்ன பேப்பருக்கும் இங்க மகாபாரத்துக்கும் சம்பந்தம் தோணாத இருக்கா நான் ரெண்டே அப்படி வயர் போட்டு கனெக்ஷன் பண்ணி கொடுக்குறேன் ஏச்சாபி மாத்ருஹந்திருணாம் ஏச்சாபி பிதிருகாதீனாம் ഭൂതൽപകമനം മണിന പാപിക്ക് എന്ത ലോകമോ അന്ത ലോകം പോവേൻ ജയദ്രഹനയിലാളി ദിനം കൊണ്ടാതെ പോനാൽ പരിവാദിനാം അപ്പടി നിന്ദിപ്പൻ പിറரை பிறர் நிந்திப்பதையே சிலவன் காரியமா வச்சுருப்பான் அவனுக்கு பரிவாதின்னு பேரு போய் சொல்லி கொடுக்கறது இங்க சொல்றது அங்க சொல்றது அங்க சொல்றது இங்க சொல்றது மாற்றி மாற்றி சொல்லு வந்தேன் அவன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தா நல்லவா மாதிரி பேசுவான் கடைசியில எல்லாருக்கும் அவங்ககிட்ட கிரகம் வந்து இந்த கோழிச்சொல்லி கொடுக்கிறவன் இடத்துல இவனுக்கு பரிவாரின்னு பேரு நிந்திக்கிறவன் பிறரை நிந்திப்பது கோழி சொல்லி கொடுக்கிறவன் இவனுக்கெல்லாம் ரொம்ப பிரம்மஹத்தி பண்ணினவன் மாதஹத்தி பண்ணினவன் பிதுஹத்தி பண்ணினவனுக்கெல்லாம் எந்த லோகமோ அந்த லோகமா அந்த லோகம் போவாளாம் பரிவாரினாம் நிச்சேபத்தை கொடுத்து நம்பி கொடுத்து வச்சு இங்கோன்னு கொடுக்கறது அதை அபகரிக்கப்படுறது அவனுக்கு எந்த லோகம் அந்த லோகம் நம்பிக்கையை வச்சிருப்போம் அந்த நம்பிக்கைக்கு கடுதலை பண்ணி விடுவன் நம்பி சொல்லுவான் வைக்கிற இடத்துல சொன்னா ஒரு கட்சிக்காரங்க வச்சுங்க தன்னை பத்தி தன் குறைய பத்தி சொல்லிட்டு இருப்பான் அதை போய் இவன் கோர்ட்ல அவன் இடத்துல உள்ள தோஷங்கள் எல்லாத்தையும் போய் சொல்லி அவனை கோர்ட்ல காட்டி கொடுக்கூடாது அவனுக்கு விசுவாச காட்சின்னு பேரு அவன் ஏதோ நம்பி சொன்னா இவன் தன்னை ஒண்ணும் பண்ண மாட்டான் சொல்றான் அவங்ககிட்ட போய் சொன்னதெல்லாம் அவன் கோர்ட்லயும் உண்மை கவர்மெண்ட் கேஸுக்கு கேசா பண்ணிவிட்டான் ரொம்ப மகாபாரமாம் பூர்வாம் அனுபவிச்சு விட்டு அப்புறம் வயசானதுக்கு அப்புறம் அவனுக்கு சக்தி குறைஞ்சதுக்கு அப்புறம் அவளை நிந்திக்கிறது இவருக்கு என்ன வேணா நான் ஞாபகம் நினைக்கின்றவன் அதுக்காக அவளை தூஷிக்கமுள்ள ஆத்த விட்டு கிளப்புறதுக்கு என்னென்ன வழி உண்டோ அதெல்லாம் சொல்லி அவளை கிளப்பி விட பார்ப்பனாம் சொல்லுவான் ஸ்திரியம் அப்புறம் வயசானதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட தோஷங்களை சொல்றது கல்பிக்கிறது அவளிடத்துல ஏதாவது பாபத்தை இதெல்லாம் பாபங்களை போய் சொல்றது அப்படின்லாம் சொல்லி ஸ்திரீகளை பத்தி நிந்திப்பன் அவனுக்கு அவன் பொண்டாத்து பிறகு போட்டாலேனா மிச்சம் தானே சாப்பாடு நினைப்பன் அப்படி இல்லாம நின்று யுத்தம் பண்றானே அவனுக்கு எந்த லோகமோ அந்த லோகம் போகுங்கிறாள் சூரியோஸ்தமுபயாச்சீயஸ்தம் சம்பிரவேஷ்யாஹம் தாத்தவேதசம் நான் நாளை தினம் அஸ்தமனத்திற்குள் ஜெயத்ரகனை வதம் பண்ணாத பட்சத்தில் ஜெயத்ரகன் என்பவன் துரியோகனுடைய தங்கை அம்மையார் நூறு பிள்ளைகளுக்கு அப்புறம் ஒரு பெண் பிறந்தது துஷ்யலைன்னு அந்த துஷ்யலையை கொண்டு போய் இந்த போக்கிரிக்கு கொடுத்தாள் ஜெயத்ரகனுக்கு இது ஒரு பொண்ணா இருக்கணும் நிலத்துல கூடாதோ அந்த அசப்தான ஜெயத்ரகனை கொண்டு போய் கொடுத்தாள் அந்த ஜெயத்ரகன் தான் எப்படி இல்லா யுத்தத்துல தடுத்தவன் தகஞ்சவன் நாளை தினம் அஸ்தமனத்திற்குள் ஜெயத்ரகன வசம் பண்ணாத பட்சத்தில் நான் இந்த யுத்த களத்திலேயே தீய மூட்டி உடனே அக்னியில பிரவேசம் பண்ணிவிட போறேன்னு சொன்னானாம் சம்பிரவேஷ்டாஹம் ஜாதவேதம் கட்டெல்லாம் போட்டு தீய மூட்டி நான் இறங்கிவிட போறேன்னு பிரதிஜ பண்ணினானாம் அர்ஜுனன் अर्जुनेन प्रतिज्ञाते அர்ஜுனேன பிரதிஜாதே पाञ्चजन्यम् பாஞ்சஜன்யம் ஜனார்தனா இப்படி அர்ஜுனன் பிரதிஜ பண்ணவுடன் சுவாமி சங்கத்தை எடுத்து ஊதினாளாம் சங்கத்தை நாதம் பண்ணினாள் பிரதத்வோ தத்ர சங்குத்தः देवदत्तम् च தேவதத்தஞ்ச தேவதத்தங்கிற திவ்யமான சங்கத்தையும் சுவாமி பார்க்கஜன்யத்தையும் ஊதினாளாம் உடனே அர்ஜுனம் பிரதிஜா ரகசியமா சொல்லணும் எல்லார் காதலையும் முழுமொழியாக இறங்கி சொன்னானா பல கூடாரங்கள்ல போய் முழுமொழியா சொன்னானா பிரதிஜோத்பவசப்தேன கிருஷ்ணசங்கேன பீமன் இந்த சங்கநாதமானது துரியோதன கீழே சொல்லி பிடிச்சிருந்தாளாம் இந்த சங்கநாதமும் அர்ஜுனன் செய்த பிரதிஜையும் நாளை தினம் துஷ்யலையனுடைய புருஷனான ஜெயத்ரசனை கொண்டுட போறேன்னு பிரதிஜ மணினான் அர்ஜுனன் இல்லாத பட்சத்தில் நான் தீயில அரங்க போறேன்னு சொன்னானாம் இந்த சப்தத்தை காதால காட்டானாம் துரியோதனன் பிரதிஜோத்பவசப்தேனோதாஷ்டராஷ்ட்ரோயம் கீழே விழுந்தானாம் துரியோதனம் விஸ்வாசனன் கர்ணன் எல்லாரும் கீழே விழுந்தார்களாம் இப்பொழுது ஜெயத்ரகனுக்கு மட்டும் பயமா என்னமோ நாம் இப்படி பண்ணிவிட்டோமே என்ன ஆயிடுமோ என்ன ஆயிடுமோன்னு கலக்கம் உனக்கு பண்ணிவிட போறான் நம்மை என்று ஒரு பெரிய விசாரம் மட்டும் இருக்கவனுக்கு அவன் அதுக்காக சாராள சிஐடி போலீஸ விட்டு அர்ஜுனன் அபிமன்யு வசத்தை கேட்டு என்ன சொல்றான்னு போய் கேட்டுவான்னா ராஜாக்களுக்கு எல்லாம் தெரியும் இன்னத்துக்கு மேல இன்னது வரும்னு தெரியும் அவருக்கு அப்படி ராஜ்யம் வந்திருக்காள் மேல மேல என்ன வரும்னு ஊகிக்கணும் அவன் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே சேர்ந்து அழப்படாது வரத்துக்கு முன்னாடியே இருக்கணும் அவன் அப்படி பண்ணணும் அப்படி மேல மேல எல்லாம் சாராள வச்சு அப்படி விசாரி பண்ண என்ன சொல்ல போறான் அர்ஜுனன் போய் காட்டார் விசாரிச்சார் விசாரிச்சதே இவன் பத்தி எல்லாம் பண்ணதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு ஜ துக்கத்தினால் அடிபட்டு சாரர்கள் வந்து இப்படி சொன்னாலாம் நாள் அஸ்தவனத்துக்குள் ஜெயத்ரசனை கொல்லாத பட்சத்தில் தீயிலறங்க போறேன் பாபிகள் போற லோகத்துக்கு போக போறேன் புண்ணிய லோகம் போக போறது இல்லைன்னு பிரதிஜை பண்ணி விடாதாம் கேட்டு ஜெயத்ரகன் ராஜாக்கள்லாம் கூடாரத்துல இருக்காள் அங்கங்கே யுத்தத்துக்கு உதவி கொண்ட எல்லாம் சாயங்காலம் பிரமாதமான உபச்சாரங்கள்லாம் நடக்கும் நூத்தருக்கும் நூற்றுக்கணக்கான பேர்கள் பட்சியம் பூஜ்யம் ஸ்நானம் தீயமான வஸ்திரங்கள் தீயோபச்சாரம் நடக்கும் அவன் அந்த வாருக்காக கட்டியிருக்கிற கட்டடம் இருக்கே அதை பார்த்தா அரவண மாதிரி இருக்குங்க கூடாரம்னா என்னவோ நரித்தம்பம் கட்டிட்டு இருக்கிற கூடாரம் மாதிரி இருக்காது ரொம்ப வசதியா இருக்கும் அதுல எல்லா வசதியும் இருக்கும் அதுல அப்படின்னு தான் பண்ணி வச்சிருப்பாள் அங்க போய் ராஜாக்கள்லாம் சந்தோஷமா உட்கார்ந்து இடத்துல இங்கேரு ஜெயத்ரகம் போய் புலம்பினாராம் அங்க போய் ஜகாம சமிதிம் ஜகாம சமிதிம் ராஜ்யம் ஐந்தவோ விமிருஷந்தவோ விமிருஷந்தவோ நன்னா யோசனை பண்ணினான் ராஜர இவன் ஜெயத்ரசன் என்ன வரும் மேலே நல்லா தீர்மானம் பண்ணி സിന്ധു ദേശത്തിന്റെ അധിപതി ജയദ്രഥൻ അങ്ങ് പോയി കത്തിനാറാം രാജാക്കളുടെ കൂട്ടത്തിൽ ദുര്യോധനാദികളുടെ മധ്യയിൽ എന്നെ സൊന്നാൻ നാൾ നാ എല്ലാത്തെയും ചൊല്ലിക്കണേ ഊർക്ക് പോയിട്ട് പറയുന്നാണാം സുഖമിഷ്യാനി സ്വഗൃഹം ജീവിച്ചേത്തൂർക്ക് പോരെ എന്ന വിശേഷം യുദ്ധമായി തോന്നാൽ ഇല്ല ഇല്ലേ ഉയർത്തപ്പണം എടുക്കാൻ പോരേ നാനാം സ്വഗൃഹം நீங்கள் யாராவது அஸ்திரபலத்தினால என்ன காப்பாற்றுறேன்னு பிரமாணம் பண்ணேன் அர்ஜுனன் மாதிரி ஆணையிட்டேன்னாக்க நான் இருக்கேன் இல்ல அவனா எங்க ஊருக்கு நான் பரப்பிட்டு போடுவேன் எங்க போறேன் இங்கே பயந்துன்னு போனியானா அங்க வரமாட்டானோ நாள் இங்கா போய் ஒளியுள்ளூரையும் பாண்டிச்சேரியிலே அதர்ஷனம் கமிஷ்யாமி நமாம் திரக்ஷந்தி நமாம் திரக்ஷந்தி பாண்டவா பாண்டவா கண்டு நின்றமே நான் விட மாட்டேன் ஆம்டா குலுங்குவாளுமே நமாம் திரக்ஷந்தி பாண்டவா உடனே கொஞ்ச மணினா நேர்வசம் அவனை எல்லாருமா பேசி தூக்கி நீ பயப்படாதே நாங்க பாத்துக்கிறோம் போறோம் போறோம்னு எல்லாருமா சொன்னா என்னமா பார்த்து பேருன்னு கேட்டா இதே சகட்ட வியூகம் பத்ம வியூகம் சூட்டி வியூகம் கட்டி அந்த சூட்டி வியூகத்தை நடுப்புறேன் ஏராளமான ஆட்களை மேலையும் கீழே நிறுத்தி உன்னை நடுப்புற உள்ள தள்ளிப்படும் இந்த டிக்கெட் வாங்காத பய ரயில குட்டி மிகப்படுத்தும் பாருங்க அது மாதிரி உன்னை உள்ள தள்ளிப்படுறோம் நீ அஸ்தமனம் மட்டும் தலையை கலப்பாதே இத்தனை தூரம் அவன் அங்கிருந்து ஜெயிச்சுக்கொண்டு வந்தா இந்த கர்ணாதிகளை நிறுத்தி வைக்கிறேன் இப்படிதான் சொல்லி வச்சான் கர்ணன் கர்ணன் துரோணர் எல்லாரையும் நிறுத்தி வச்சு பாண்டவாளெல்லாம் நிகிரகம் பண்ணி விடுறேன் அப்படின்னு தான் சொன்னான் எல்லாம் சேர்ந்து அவனுக்கு சரியும் தோணிச்சு நான் தலையை கலப்பவே இல்லை இவங்கெல்லாம் கலப்புங்கன்னு சொன்னா அந்த ரயில் வந்து எக்மோர்ல போய் நின்னா தான் அந்த பையன் தலையை கலப்போம்ல அது மட்டும் தலையை கலப்பவே மாட்டான் இந்த கீழே என்ன பாபம் பாருங்க அவன் எப்படி தலையை வச்சிருக்கோம் என்ன வரைக்கும் தெரியுமோ கழுத்து தலையெல்லாம் ரொம்ப வரைக்கும் இல்லை அண்ணா வெளிநாட்டுல படுத்துன்னு உடம்பு வலிக்கிறது இந்த பையன் எவ்வளவு கீழே வந்து எல்லாத்தையும் உடுக்கி இடுக்கி வச்சுட்டு ஆவ மாதிரி அவன் கைகால் ஒன்னையும் காட்ட மாட்டானே வெளியில எனக்கு அவன் ஒளிஞ்சின்றது கூட ஆச்சரியமா இல்ல திருக்கிறான் மொத்தம் அவன் அவனை குவிக்கல இல்ல அவன் என்னமோ உச்சி திருக்கிறான் அது என்ன கொஞ்சம் குளிக்காம இருக்கப்படாதா அவன் அப்படியே விழுந்துட்டே இருக்கிறான் அவனுக்கு என்னமோ பெருக்கிறது அவமானமா தோன்றுவது அதுக்காக சுவாமி பார்த்தார் அர்ஜுனனை அர்ஜுனா நாளைக்கு ஜெயத்ரசனை கொள்றேன்னு சொல்லிவிட்டியே என்ன யோசனை பண்ணி சொன்னியா ஜெயத்ரசம் கண்ணு காம்படாவனா என்ன பண்ணுவேன் அசம்மந்திரமயாசார்த்தம் நீ ரொம்ப பெரும் சுமைய பொழுது நீ தலையில சுமத்தினுட்டே என்ன நீ காக்க வேண்டாமாங்கிறார் சுவாமி சுவாமி இப்படி நடுப்புல கொஞ்சம் கவலைப்பட்டு விடுவார்னே அவன் அப்படின்னு கொஞ்சம் பயத்தை உண்டு பண்ணி அவன் மனசை பரீட்சை பண்ணி அப்ப என்ன பண்றான் என்ன ஏதுன்னு பார்ப்பாய் அதிபாரோயமுஜதா பெரும் சமய தூக்கி வச்சுனுக்கிய தலையிலே ஜெயத்ரசன என்னமா நீ கொல்ல முடியும் என்று கேட்டாள் சுவாமி அப்ப சொன்னான் அர்ஜுனன் என் கையில ஆறாறு இருக்காது தெரியுமா அவன் ஆயுதம் சாமான்யமான ஆயுதம் இல்லை யுத்தத்துக்கு போறவன் அசட்டு யுத்த வீரன் இல்லை எனக்கு தேரோற்றவன் அசடு இல்லை இத்தனை பெருமை இருக்கிற எனக்கு என்ன கஷ்டம் வரும்னு கேட்கிறான் ரிஷிகேஷம் காண்டிவம் வில்லு யுத்தம் பண்றவன் அர்ஜுனன் பரமாத்மா கோபாலன் சாரதி இப்படிப்பட்டவாறு யார் என்ன பண்ண முடியும்னு கேட்டாள் சிவா பண்ணின பிரதிஜை யாருதான் வந்து தடுக்க முடியும் நான் அர்ஜுனன் காண்டீவன் தனுர்தீயம் யோத்தாரஞ்ச எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு அர்ஜுனன் புருவம்பை பிராமணே பிரம்ம ध्रुवा साधु துவா சாது சுசன்னதி श्रीर्ध्रुवा ீர்வாச்சாபி ரக்ஷேஷு ध्रुवो नारायण ஓ நாராயணே ஜயா இதெல்லாம் ஒரு நாளும் மாறாதுன்னார் அர்ஜுனன் என்ன பிராமண ध्रुवम् वै துருவம் வை பிராமணே பிரம்ம நல்ல ஜாதியிடத்தில் பிரம்ம தியானம் ஒரு தினமும் பண்ணாமல் அவர் இருக்க மாட்டார் அவன் ஒரு தினம் ஒரு நிமிஷம் கூட பிரம்மத்தை பார்க்காமல் இருக்க மாட்டாள் அது நிச்சயமா அங்கே இருக்கும் ரோமை பிராமணே பிரம்ம பகவான பார்க்காமல் ஒரு நிமிஷம் இருக்க மாட்டாள் ஒரு நிமிஷம் பார்க்கலன்னா கோட்டி யுகமா தோணுவாளுக்கு நிச்சயம் பார்க்காமலே இருக்க மாட்டாளாம் எப்படி நிச்சயம் ஞானி இடத்துல பிரம்ம தியானமா நிச்சயம் இருந்தே தீருமோ எப்படி துருவா சாது சுகம் சாதுக்களிடத்துல ஸ்ரீவாச்சாபிதேஷு இதெல்லாம் எப்படி நிச்சயமோ அது மாதிரி நாராயணே ஜய நாராயணனான கோபாலன் எங்க இருக்கானோ அங்க ஜெயமும் நிச்சயம் அர்ஜுனர் ധ്രുവോ നാരായണേ ജയ ലക്ഷ്മിപതിയാറ് നാരായണനെ യാർ നനയ്ക്കിറാളോ എങ്ക അവൻ പേച്ച് നടക്കുന്നതോ എങ്ക അവനെ സ്മരിക്കിറാളോ എങ്ക അവൻ இருக்கானோ அங்கு ധ്രുവോ നാരായണേ ജയ நிச்சயம் ஜெயம் அங்குள்ளாராம் உடனே மறுநாள் போய் முடிஞ்சது அபாரமான யுத்தம் யூகத்துக்குள்ள பூந்து அர்ஜுனன் உள்ள போறார் யூகத்துக்குள்ள புகுந்து அப்படி போற போதுதான் நல்ல பன்னிரெண்டு மணி வெயில் ஜெயத்ரசனும் கண்ணு காம்பல்ல குதிரை கீழே காலை வச்சுன்னு படுக்க ஆரம்பிச்சுட்டு தாகம் தாங்காது யூகத்துக்குள்ள போனா திரும்பி வர முடியுமா தூவரிசையில சிட்டு வாங்க போனவன் கீழே மணி மணிபரிசைனா புண்ணியானா தலையில கால வச்சுருவான் ஆள் போயிட்டு ஒளி வந்தா பொறுமை அது மாதிரி உள்ள இது அழகா ஒன்றும் கத்தி கடையும் இல்லை இங்கே இந்த தூவரிசையில இப்படி இருக்கிறதுலயே இந்த நிலையில இருந்தா கத்தி கடையங்களை வச்சு யூகத்துல வட்டத்துக்கும் குத்துறதுக்கும் தயாரா இருக்கிற இடத்துல குதிரை போற போது ஒரு ஜனத்துக்காக அது கணக்கு அப்படி கீழே படுத்துக்க ஆரம்பிச்சது அர்ஜுன சுவாமி காட்டா என்ன பண்றதுன்னு சுவாமி பார்த்தா சம்மோகனாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி அர்ஜுனா அர்ஜுனனுக்கே புரியல என்ன பண்றதுன்னு சம்மோகனமும் அஸ்திரம் அதை பிரயோகம் பண்ணினா ஒரு மூணை முக்கால் எல்லாரும் அப்படியே இந்த மணலையும் சிமெண்டையும் கலந்து பண்ணின சாண்டோ மாதிரி இருப்பான் ஒரு மூணே முக்காரி மீசைசெல்லாம் பார்த்தா குத்து மீசை இருக்கும் அவன் கொஞ்சம் அரக்கன் தெரிஞ்சவர் பார்த்தா அடேப்பா என்னமோ என்ன பாக்குறானே அவன் அப்படியே பெரிய காடு கோவில் முழுவதும் புள்ளியார் கோவில் மேலே சும்மா போட்டு அவன் அவன் பெரிய பெரிய வீட்டில் இருக்கிறத பார்த்தா நம்ம மேல குடிக்க போறான் ஆளு கட்டி போடுவான் அவன் குடிக்காது போகாது ஒரு கல்லை விட்டுருந்தா அவன் போய் வந்துடுவான் அப்படி இந்த பொம்மை மாதிரி எல்லாரும் ஆயிட்டான் ஒரு மூணே முக்கால் அவனோட சுவாமி அருணாசிரத்தை பிரயோகம் பண்ணு அர்ஜுனா கீழே மணிலால் மாடுக்கு ஒரு பெரிய ஓட ஜனால் மாடுக்கு பிச்சுக்கிட்டு வருது உடனே சுவாமி குதிரைகள் எல்லாத்தையும் அவுத்து தகமியமித கண்டூனு பாண்டவசியானு அஞ்சலி ஸ்தை பயோபி अवतु विततगात्राः स्तोत्रविश्रूतमौलीः दशरविधतरश्मिः देवकी पुण्यराशिः सघनियमितकण्डून् पाण्डवस्यन्दनाश्वान् अनुदिनमभिषिञ्चन् அஞ்சலிஸ்தைப் பயோபிகி சுவாமி என்ன பண்ணினான் அர்ஜுனுடைய குதிரைகளை எல்லாவற்றும் குறிப்பாட்டினாளாம் எப்படி குறிப்பாட்டினாள் தன் தலையில சொல்லிண்டாளா சாய கொண்டேல மன கோச்சு கூட அப்படி தெரியாதுன்னு சாய கொண்டையில சொல்கின்றேன் நாலு குதிரைகளுடையும் கடுவாளங்களை பல்லுல கடிக்கின்ற விசிரதரஷ்மி கண்டூன்னு ஆண்டவஸ்யந்தராஸ்வாமி அனுதினமபிஷிஞ்சன் சுவாமிக்கு சங்காத்து குதிரையை எப்படி குளிப்பாட்டுறான் துவாரகையிலன்னு தெரியாதா அப்படிப்பட்ட பிரபு பாண்டவஸ்யந்தராஸ்வாமி அர்ஜுனுடைய குதிரைகளை தன் நாலு கைகள்னாலையும் நாலு குதிரைகள் மேல ஜலத்தை வாரி கொட்டி நகநீமைத்த கண்டூன்னு நகத்தினால சொல்லி கொடுக்குறாளா குதிரையெல்லாம் அப்படியே கண்ண முடிக்கணும் நிற்கிறான் பாண்டவஸ்யந்தராஷ்வானே அனுதிரமபிஷிஞ்சன்னே அஞ்சலிஸ்தை பயோபி ஜலத்தை கையில் எடுத்து வாரிவாரி மேல கொட்டி அவ துவித்த காத்திராக இருந்த மார்புடன் சுவாமி நாலு குதிரைகளையும் கேட்க அழகிருக்கே கோத்திரமிஸ்யூதமௌலிகி கர்ணாமிரதாச்சாரியால் சொன்னார் இந்த அழகான துரோண பருவ சரித்திரத்தை தசரவிதரஸ்மி தெய்வகி புண்ணியராசிகி தேவகியுடைய எம்ம அந்தரியமான புண்ணியமே கோபாலனா வந்து அவதாரம் பண்ணினேன் பிரபுவானவன் என்ன பாதுகாக்க வேண்டும் நாள் கர்ண அமிர்தாச்சாரியாள் அவர் செய்வர் குருக்களவர் அவருக்கு பகவத் பக்தி உண்டு கிருஷ்ண பக்தி உண்டு அவர் ஒரு தாசி வச்சிருந்தார் உடனே அங்க போனார் பஜனை பண்ணிட்டே இருக்கா வாட்டு ஒரு மணி ரெண்டு மணி ஒரு நின்று பார்த்தார் அவருடைய கோவில் நீ வர கண்டதே எழுந்து வருவோம் உபச்சாரம் பண்ணுவேன் எல்லாம் பண்ணுவோம் அங்கே எழுந்திருக்கவே இல்லை கண்டு தண்ணீருமா பஜனை பண்ணிட்டே இருந்தார் ரெண்டு மணி கழிச்சு கேடு நமஸ்காரம் வந்து பார்த்தா இவர் வந்து நிற்கிறார் உடனே அவரையும் நமஸ்காரம் பண்ணிட்டு எப்படி வந்து கதவு ஆறு திறந்தார் நான் மட்டும்தானே ஆற்றுல இருக்கேன் வீட்டுல இருந்தார் ஏன் ஏன்னா வீட்டு மேதான இறங்கி வந்துட்டேன் என்னவா உங்களுக்கு வர முடிஞ்சது ரொம்ப ஊர் உயரமாச்சு என்னால் நான் ஏறுவதற்காகவே நீ கயிறு கட்டி பொங்க விட்டுருக்கேன் வாசல் என்றாள் கயிறு கீழ் கட்டலையே என்றாள் அங்க போய் பார்த்தா வாசல்ல லைட் இருந்து போய் பார்த்தா ஒரு மலப்பாம்பு சொல்லிட்டு இருக்கு அது அப்படியே உத்தரத்துல எல்லாம் சுத்தின் இருக்கு வாழ் கீழே இருக்கு அதை பிடிச்சுன்னு கயிறு நினைச்சுன்னு இதுல வருட்டா சாது உடனே பார்த்து ஆஹா இது பாம்புன்னா தன வேகத்தை அடைஞ்சு என் இடத்துல இருக்கிற மோகத்தினால இப்படி வந்தேனே ஏகாதசியிலே இந்த ஏகாதசியிலே என் பிரபுவே பகவானிடத்துல இத்தனை வேகத்தை அடைஞ்சு பஜனை பண்ணியிருந்தேனா வைகுண்டத்திலிருந்து விமானத்தை வந்து உங்களை அழிச்சு போயிருப்பேன் இப்படி வந்து என்னிடத்துல பிரேமையை வச்சேனேன்னா அவனே பிள்ளை நமஸ்காரம் பண்ணிட்டா சிந்தாமணிங்கிற தாசியே நமஸ்காரம் பண்ணி நீதான் எனக்கு குரு இன்னிலிருந்து சிப்லா கட்ட பகவத் தியானம் பகவத் குணம் பரப்பிட்டார் அப்புறம் ஸ்ரீ சங்கம் இல்லை அவர் கடைசியிலேயே தன்னை பற்றி சொல்லிக்கிறார் செய்வாவயம் நகலு தத்திர விசாரணீயம் பஞ்சாட்சரீ ஜபபராக நிதராம் ததாபீன சைவன்னர் சைவாவயம் நகரு தத்திர விசாரணீயம் அது ரொம்ப சந்தேகமே இல்லை சந்தேகப்படாதீர்கள் பஞ்சாட்சரீ ஜபபராக பஞ்சாட்சர மகாமந்திரம் தான் நீங்கள் குலக்கிரமாகதமான மகாமந்திரம் பஞ்சாட்சரீ ஜபபராக அனிதராம் ததாபி நிசராம் நாள் பஞ்சாட்சரம் ஜபம் பண்ற போது எப்படி பண்ணுவோம் தெரியுமா பஞ்சாட்சரம் பாவனமுச்சரம் பதி பசூனாம் ஹிபாவயம் பசுபதிய பரமேஸ்வரன் பஞ்சாட்சரம் ஜபிக்கிற பொழுது அப்படி கல்பக விஷத்தில கைலாசத்துல நடந்து வழியில அம்பாள் கந்தனும் கணபதியும் வந்து அப்படி கட்டிக்கிட்டு இருக்கா போல அப்படி அப்படி தியானம் பண்ணணுமாம் சிலையில சந்திரசேகரனாய் உமாகாந்தனாய் கணேசனாய் கங்காதரனாய் பினாட்சிகள் பக்தவத்சரனாய் அப்படி தியானம் பண்ணிட்டு ஜபிக்கணுமா அப்படி எல்லாம் நாங்க தியானம் பண்ணிட்டு ஜபிக்கிற வழக்கம் பஞ்சாட்சரத்தை அது ஒன்றும் சந்தேகம் இல்லை நிதராம் தசாபி நாம் பஞ்சாட்சரத்தை ஜபம் பண்றும் போது பரமசிவனை உள்ள பார்த்தால் என் மனசுல பரமசிவன் தெரியலே பின்ன என்ன தெரியலாம் தெரியுமா சேதோமதீயம் அதசி குசுமாவபாசம் ஸ்மரானனம் ஸ்மரதி கோபவது கிஷோரம் அந்த கோபால பாலனான கோபாலன் நாசிரியனான் என்னுள்ளே நாம் பரமேஸ்வருடைய பஞ்சாட்சர மகாமந்திரத்தை ஜபிச்சு முக்கண்ணம் முக்கண்களுடன் சந்திரசூடனாய் கங்காதரனாய் உமாகாந்தனாய் கந்த உள்ள பார்க்கும் காலத்துல சேதோமதீயம் அசசி குசுமாவபாசம் ஸ்மேரானனம் ஸ்மரதி உபவது கிஷோரம் யசோதா பாலனான பிரபு தெரியிறானாம் தெரியிற பொழுது சுவாமி என்னமா தெரியிறான்னாள் ஸ்மேரானனம் ஸ்மரதி சுவாமி சிரிக்கிறாளாம் இப்போ இதில் பார்த்து என்னாள் ராஷடே நானும் பரமசிவனும் ஒன்னாச்சே நீ எனக்கு மாறாக நினைக்கிறேன் நாளாம் ஸ்மேரானனம் ஸ்மரதி ஒபவசூ கிஷோரம் சுவாமி அப்படி உள்ள தெரிகிறாள் அவரே தன் சரித்திரத்தில் சொல்லிட்டு இருக்கார் கருணாமிரதாச்சாரியார் அப்படி மகாபுருகன் அவர் போய் இப்படி சுவாமி இந்த குதிரையை பாண்டவ பட்சபாத்தியா இருந்து அர்ஜுனனுடைய நாலு குதிரைகளையும் நான்கு கைகளினாலே தேய்ச்சி குளிப்பாட்டி எல்லாம் ஊரே ஊரை முக்கானாழிக்குள்ளே எல்லாம் பண்ணி மறுபடியும் ஆக்னேயாஸ்திரத்தை போட்டு வந்த பள்ள தப்பிச்சு ஜலத்தெல்லாம் சுண்ட பண்ணி சமதரையா பண்ணி கட்டி குதிரை எல்லாம் பூட்டி சுவாமி சாரதியா உட்கார்ந்து அர்ஜுனனை உட்கார சொல்லி அர்ஜுனனுக்கு இச்சத்திலே எல்லாம் பண்ணி தங்கள் நஷாபடிச்சு இத்தனை காரியம் பண்ணிருக்காள் இந்த மூணே முக்கால் இத்தனை காரியம் தான் சில ஜங்ஷன்ல சில பையன் என்ன பண்ணுவோம் தெரியுமோ ஐயா ரூமையும் சாப்பிடுவோம் ஷவரம் பண்ணிடுவோம் அவன் மாடு ஒரு பக்கத்துல வந்து மண்ணிலே இருப்பான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் மணி அடிச்சு போய் புட்டு ஓடி மூடுவோம் பாதி அது மாதிரி இத்தனை அதிகமாக எடுத்தான் சில ஜங்ஷன்ல பாக்கலாம் நான் எல்லாம் தான் சொல்லுவேன் பார்க்காது சொல்ல மாட்டேன் அந்த சமயத்தில் ரொம்ப ஆபத்தான சமயம் நீ நான் சொன்னதை இப்ப கேட்கணும் என்ன மணி ரெண்டாயிரத்தி ஜெயத்ரகனை உள்ள வச்சு அனுப்பிட்டான் அஸ்தமனமானாதான் வெளியில வருவனவன் அஸ்தமனம் ஆயிடுத்து நீ அக்னியில இறங்கி வந்தோம் ஆகையினால இப்போ பகல் ரெண்டு மணி ஆறுதுன்னா அடி ஜெயத்ரகனேன்னு சொல்லுவேன் நீ அடிச்சு பண்ணம்னாள் அதென்னமா அவன் கண்ணு காந்தாதான அடிக்கலாம் நான் அர்ஜுனன் அஸ்தவனமாயிடும் அஸ்தவனமானதுக்கு அப்புறம் நீ அடியினாள் அஸ்தவனமானாலும் அடிக்க மாட்டேன் நான் ஏன்னு கேட்டாள் சூரியன் இருக்கும் பொழுதுதான் அவனை கொள்றேன் நான் பிரதிஜம் பண்ணிருக்கேன் நான் அதெல்லாம் நான் சொன்னத்தை நீ கேட்கணும் சஸ்மார சக்கரம் தைத்தியாரீ ஹரிஷத்ருவினாசனம் சத்ருக்குல விக்கிரகம் பண்ணும் தன் சக்கராயுதத்தை ஸ்மரிச்சாளாம் சதாதிதேச பகவானே மிருதமாத்திரமுபஸ்திதம் நினைச்ச மாத்திரத்தில் அந்த சக்கராயுதம் வந்து நின்றுதான் உடனே சுவாமி ஜாட காட்டினாளாம் தேர்ல போய் நீ உட்கார்ந்து நம் நாளாம் தன் தேர்னுடைய எண்மையிலே அஸ்தங்கதமிவாதித்யம் தமசாட்சாதயல் திசாஹா തമസാച്ഛാദയേ ജീവൈ സൂര്യൻ അസ്തമനത്താടെയും വ്യാപണം നീ ജാടകാറ്റിനാളാം ചക്രായുസത്തിക്ക് അതുപോലെ അപ്പടി മേലെ സുരിഹിട്ടാൽ ചക്രായുസത്തെ ഒരേ ഇരുൾ அவன் நல்ல மழைநாள்ல நாள்ல சமாதமா இருந்து போடும் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு பத்து மணிக்கு சாப்பிட்டு அவன் படுத்துட்டு இருப்பான் பன்னெண்டு மணிக்கு வந்திருந்து பல்லு தேப்பண்ண பிரஷ் வச்சுட்டு பல்லு தேப்பன் காஃபி காஃபின்னா நம்ம காஃபி ஆகி ஆகுது மூணு மணிக்குன்னா அடுப்பு மூட்டை போறேன் என்ன மூணு மணிங்கிறேம்மா அவன் தெரியாது பல்லு தேப்பான் என்ன பல்லு தேய்க்கல பைத்தியம் முடிச்சு போச்சா கப்பலந்தம்மா அது மாதிரி ரெண்டு மணிக்கே இருள ஆரம்பிச்சுட்டான் சூரியன் அஸ்தமனத்தை அடைஞ்சுட்டானாம் தமசாரே ஜீவை பாபகாரிணம் அந்த பாத்தி பாரதோ நாள் சுவாமி என்னன்னா அந்த கீழேன்னு தலையை மேல தூக்குறானா பாம்பு தூக்குமே அது மாதிரி சித்திரை பேசாம உள்ள இருக்கக்கூடாதோ பஷ்ய கௌசேய சிந்தூராம் அதிபம் பாபதாரி மகாபாபி பாரதோ சபையை கிளப்பி கிளப்பி சூரியன் இருக்கானு மேல பாக்குற அம்பாரு கழுத்து தூக்கிண்டி சீக்கிரம் சீக்கிரமாவும் மேல இப்ப பார்த்துட்டு இருக்கிற பொழுது கழுத்தனா காட்டிக்கிட்டு இருக்கான் ஒரே அடியா அடிச்சு கீழே அறுத்து தள்ளி ஆயாட்சீர்ஷமபாஹரா தலையை வெட்டிப்பிடி தலையை பிரிச்சு எடுத்துப்படி உடலை விட்டு நாளாம் சகுந்தமிவ விரக்ஷாக்ரா எப்படி பண்ணம் தெரியுமோ சகுந்தமிவ விரக்ஷாக்ராதி அடுத்து பண்ணம் நாளாம் காட்டார் என்ன பிரபோ அஸ்தவனம் ஆயிடுச்சு இதெல்லாம் நீ சொல்லப்படாது நான் உனக்கு கேட்கணும் ஆமா நான் சொன்னபடி நீ சொல்லும் கோர்ட்ல சொல்லணும் அவர் ஒரு சத்தியத்தை ஸ்தாபிக்க ரெண்டு மொழி சொன்னாதான் ஸ்தாபிக்க முடியும் ஆமா நாரதரே சொல்லிவிட்டாரு ஆமா சாட்சி வந்து சொல்ற போது இன்னும் மொழி சொல்லணும்ங்கிற மித்தாச்சரி வியாக்கியானத்துல இதை பத்தி நாரதர் சொன்னதை பத்தி எடுத்துக்கிறார் ஒரு சத்தியம் சத்தியமான பிரம்மத்துக்காக பொய்யான சரீரம் எப்படி சாதனமோ அதை போல இருந்தார் சத்தியம் பிரம்மம் இது அமிர்தம் அமிர்தம் மூலம் ஆத்மனாக நமக்கு மூலமே பொய்கள் மூலம் இல்லைன்னா சத்தியமான ஆத்மாவே சாதிக்க முடியாது இந்த பொய்யான சரீரத்தை வச்சுக்கிண்டு சத்தியமான ஆத்மாவே தீர்மானம் பண்ண வேண்டியது அப்படிதான் ஆகையினாலே நான் சொன்னத்தை நீக்காக்கணும் சொன்னபடி பண்ணுட்டாள் உடனே அர்ஜுனம் பார்த்தா சுவாமி சொன்னா செஞ்சு போடுறதுன்னு அவ குடும்பத்துல வழக்கம் அப்படி உண்டு சில ஆண்கள்ல நம்ம மாத்து வாத்தியார்கள் தான் செஞ்சு போடுறதுன்னு சொல்லுவாள் அதனால அவர் சாதம் பண்ணாதேன்னா விட்டு விடக்கூடாதுல்ல அமாவாசை குணம் பண்ண வேண்டாம்னு சொன்னா விடக்கூடாது பண்ணித்தான் நான் பண்ணதான் பண்ணுவேன் எங்க அப்பாக்குன்னு சொல்லிக்கணும் ஆமா அமாவாசியாதிகள் அவருக்கு ரொம்ப தெய்வனாலே நீ அமாவாசைக்கு ஒண்ணுமே கொடுவான்னா வரும் பண்ணும்பார் அதுதான் எங்க அப்பா பரப்ப நான் நல்லா தான் பண்ணுவேன்னு பண்ணணும் அப்படி அதனால சுவாமியை கீதையில் என்ன பண்ணிட்டு அர்ஜுனா நான் ஏதாவது சில சமயத்துல மோஷம் போனாலும் போகவே கொஞ்சம் கவனிச்சு பார்த்து விஷயம் தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணத்தை காரியா காரியம் வியவஸ்தித்தவுள்ளார் இதை அஸ்வத்தாமாவே விட்டுன்னு சொல்ல போறார் சுவாமி நான் வட்ட மாட்டேங்கிறான் அர்ஜுனன் ஏன்னா நீங்க தானே சாஸ்திரம் பிரமாணம் தேன்னு சொல்லிக்கல் கீதையிலேன்னு வட்ட மாட்டேங்கிறான் அவன் குரு புத்திரன் அவனை போய் நான் வட்ட மாட்டேங்கிறான் அர்ஜுனன் தைச்சந்தம் புருஷுதம் எத்யப் சாத்மகனம் மகானு அவன் பிள்ளைய கொண்டாலும் என்ன கொண்டவும் மாறிட்டான் ஆனாலும் நான் வந்து வட்ட மாட்டேன் குரு புத்திரன் விட்டான் അപ്പൊ പാദ്ധാക്ഷകുന്തമിവ വൃക്ഷകുന്തമിവ വൃക്ഷാഗ്രാതി സൈന്ധവസ്യാഹരക്ഷിര ആ ഒരു പെരുമരത്തിനുடைய ഉള്ളിലിരിക്കും പക്ഷിയെ അപ്പടിയെ അറുത്ത് തള്ളുവതുപോൽ സിന്ധുദേശാധിപതിയാണ് ജയദ്രഥനുடைய കഴുത്ത അപ്പിയെ ശീവിപുട്ടാനാമർജുനൻ ബാണത്തിനാൽ தலை தலைங்கிருந்து அடிச்சா இந்த பானங்கால அடிச்சா தலை அப்படியே தேங்காய் பிடிஞ்சு விழுந்தா போல விழாது மேல போகும் மேல போட்டுதான் மறுபடியும் கீழே வரும் அந்த வேகத்துல பானத்தினுடைய வேகத்துல அது மாதிரி அது மேல போச்சு கீழே விழ ஆரம்பிச்சதே சுவாமி அர்ஜுனா ஆபத்து ஆபத்துன்னு கத்தினாலான் பிரபதிஷதிஷீர்ஷேது கிருஷ்ணோர்ஜுனமதோர்ஜுனமதாபிரவீதி சுவாமி அர்ஜுனனை கூப்பிட்டு கத்தினாராம பொழுது அர்ஜுனா ஹே அர்ஜுனா இந்த தலை பூமியில விழப்படாதிரா விழப்படாதிரா வந்து ஆபத்துன்னு கத்தினாளான் உடனே அர்ஜுனன் என்ன பண்ணா அந்த அசடா இருந்தா ஏன்னு கேட்டுன்னு பேசாம இருப்போம் அது கீழே விழுந்து அப்படிலாம் காட்டல உடனே என்ன பண்ணினா அர்ஜுனன் என்ன பண்ணினான் பல பானங்களை விட்டு அத அப்படி முடியா பண்ணினானா பந்தாடுவது போல ஒரு மானத்தால மேல அடிக்கிறது இன்னொரு பானத்தால அண்ணன் அடிக்கிறது இந்த கிரிக்கெட் அடிக்கும் பாருங்க ஸ்ராதத்திலையும் கூட பூர்வம் ஜனம் கிரிக்கெட்டுக்கு இந்த கிரிக்கெட் மேட்ச் மெட்ராஸ்ல மொத்தம் மடை அடை அதுதான் எல்லாத்தையும் தூக்கிட்டு போனேன் இளைய தண்ணிக்கு இது எண்டுக்கா தூக்கிட்டு போறேன் என்ன ஆயிடுச்சு நான் சாப்பிடறதுக்குள்ள அங்க ஆட்டங்கள்லாம் பார்க்க முடியாம போடுவேன்னு அங்கேயே போய் சாப்பிட போறேன் பாபி அங்கேயே போய் தவிர்த்தியும் பண்ணிருக்கடாடா பண்ணிருக்கலாம் அங்க எத்தனையோ நல்ல பிராமணா அமெரிக்கா அமெரிக்கா வந்திருக்கானே ஏண்டா கெடுக்கிறேன்னு உலகத்துக்கெல்லாம் தெரிய முடியாது அர்ஜுனன் அப்படியே பந்தாடினாராம் பானங்கள்னாலேயே துள்ளி துள்ளி குதிக்கிறதாம் இந்த தலை குண்டலம் கிரீடத்துடன் அப்படியே உலகத்துக்கெல்லாம் தெரிய முடியா குதிச்சுதான் துள்ளி துள்ளி குதிச்சுதான் சுவாமி கூப்பிட்டு சொன்னாராம் அர்ஜுனா அந்த தலை எங்க இங்க விழும்படியா பண்ணாதே யமந்த பஞ்சகத்துக்கு அண்ணன் தபசு பண்ணிட்டு இருக்கான் புர்தக்ஷத்ரன் ஒரு ராஜா அவன் மடியில போய் வேணும் அவன் இந்த மரத்தடியில இருக்கான்னு சொன்னார் இங்க இருந்து இத்தனை வரலாங்கன்னு சொன்னாள் அந்த கணக்கு சொல்லிவிட்டா போருமே சத்திரியனுக்கு தப்புன்னு அங்க போய் விழ முடியா பண்ணுவான் அந்தண்டையும் விழாது நீ விழாது கரெக்டா போய் விழும் அந்த விருத்தக்ஷத்ரன் ஒரு ராஜா தபசு பண்ணிட்டு இருக்கான் அவன் மடியில போய் விழ முடியா பண்ணினார் ஆமா அர்ஜுன் அப்படி பண்ணிவிட்டான் ஒற்றுனவன் மடியில போயிருந்தது அவன் சந்தியாவனம் பண்ணிட்டு இருக்கான் அப்படியே சந்தியாவந்தனம்னா அவன் எப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படியே தியானம் பண்ணிட்டு இருக்கான் உள்ளே காயத்தியர்த்தத்தை உபாசீனஸ்ய சந்தியாம் உபாசீனஸ்ய சந்தியாந்தூ वृद्धक्षत्रस्य वृद्धक्षत्रस्य पाण्डवः पाण्डवः उपासीनस्य सन्ध्यान्तु वृद्धक्षत्रस्य பாண்டவः விருத்தக்ஷத்திரன் மகாராஜாவன் அவனுடைய மடியில சந்தியா உபாசனம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது தியானம் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல அவன் மடியில போய் விழுந்தாம் இந்த தலை சங்கே சமபாத்தயது அவன் மடியில போய் விழுந்தாமது சிந்துராஜஸ்ய உத்சங்கே சமபாத்தயது நட்சத்திரம் ஜெயத்ரஹனுடைய அப்பா அவன் பரமசிவனத்துல தபசு பண்ணினான் என்ன வேணும்னு கேட்டாள் என் புள்ள தலைய யாரா வெட்டி பூமியில தள்ளினானே என் புள்ளையனுடைய தலையை யாரு பூமியில தள்ளுறானோ அவன் தலை ஆயிரம் தூடா வெடிச்சு போயிடும் அவன் கேட்டிருக்கானாம் பரமசிவனை யாரும் விரதக்கிறான் എം പുള്ളയുടെ തലയെ ആര് ഭൂമിയിലെ തളറാനോ അവൻ തല ആയിരം തൂളാഹ വടിച്ചു പോയി നമ്മൾ കേട്ടിരുന്നാനാംഷ്യതി തല നൂറ്റി നൂറ് ശുക്കാഹ വടിച്ചു പോയി നമ്മി ഭഗവാനെ കേട്ടിരുന്നാണാം മരണായി വൃദ്ധക്ഷത്രൻ ജയദ്രഥന്റെ അപ്പാവാമവൻ ശിരോഗരാതലം മടിയിലെ இந்த தலை விழுந்தது அதை கூட அவன் கவனிக்காம இப்படி காயத்ரி உபாசனம் பண்ணிவிட்டு எழுந்திருந்தார் எழுந்திருந்து காயத்ரி நின்று பண்றதுக்காக எழுந்திருந்தார் இவன் மடியில இருந்து என்னமோ இருக்கேன்னு கீழே தள்ளினான் தள்ளின உடனே இவன் தலை வெடிச்சு போயிடுது இவன் மடியிலிருந்து கீழே விழுந்தான் தலை சதாராஜன் பாத பிருத்திவீதலை பூமியில விழுந்துட்டான் இது அர்ஜுனனுக்கு தெரியாதுன்னு அர்ஜுனன் பாட்டுக்கே ஜெயத்ரசனுடைய தலையை அறுத்துட்டான் அது மேல போய் கீழே விழற சமயம் சுவாமி கீழே விழப்படாது விழப்படாதுன்னு கத்தினாள் நான் சுவாமி அப்படி சொல்லுவேன் அவசியமா கொட்டுறோம் ஒரு குழந்தை வந்து அங்கேயும் தடுத்து கூட்டுவான் அபிஷேகம் உட்காந்துருக்கோம் பேசாம இருப்பாருன்னு கொட்டினதுக்கு அப்புறம் கொட்டி விட்டான் குட்டி விட்டான்னு கத்து வரல அப்புறம் மறுபடியும் இன்னும் விட்டு அப்படி கொட்டுறதுக்கு குழந்தைங்க போறவதே கொட்டாதே சொல்லணும் சுவாமி என்ன பண்ணினா எல்லாம் சுவாமி பகவான் அந்தந்த சமயத்துல அவனுக்கு புத்தி உருப்படியா பண்ணுவார் அர்ஜுனனை பார்த்து அப்பா கீழ் பாதுரா பெரிய ஆபத்துறான்னார் உடனே அப்படி பந்தாடினார் ருத்தக்ஷத்திரனுடைய வழியில் போய் தள்ளுனார் அங்க போய் தள்ளி அவன் எழுந்து கீழ் விழுந்த உடனே அவன் தலை அவன் அப்பா தலை பிடிச்சு போயிட்டு ஆயுதம் தூளாக நல்லவழையா அவனுக்கு இந்த துக்கம் தெரியாம போட்டானவன் அவன் இந்த துக்கம் இவன் போன துக்கம் அவனுக்கு தெரியல பாருங்க ஜெயதிரசன் போய் அழல அவன் அவனும் போட்டான பொழுது ராஜன் பாத பிருத்திவி தலே ஜெயத்ரச வசத்தை அந்யாதிசமாய் பகவத் சகாயத்தினாலே பண்ணினான் பண்ணின உடனே எல்லாரும் அங்கேருந்து ஓடி வந்து அர்ஜுனனை வந்து காட்டார் என்னமா நீங்க வந்து அஸ்தமனமானதுக்கு அப்புறம் கொள்ளலாம் இது ரொம்ப அகரமம் இல்லையா அப்படின்னு சொன்னாள் அந்த பையன் என்ன பண்ணிருக்கான் ஜெயத்ரசனை இவன் கழுத்து அடுத்தாலே அவன் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னு நினைச்சிருந்து நெருப்பு சட்டியை வர எடுத்துக்கிட்டு அர்ஜுனன் நெருப்புல இறங்கணுமா அதுக்காக இவன் அங்கே இருந்து நெருப்பு சட்டி வேற தயார் பண்றான் அது உனக்கே இருக்கட்டும் சுவாமி அங்கேருந்து துரியோகனும் துரியோகனும் எல்லாரும் வந்து சண்டை அண்டை போட்டாள் என்னமா அஸ்தமிச்சதுக்கு அப்புறம் அடிக்கலாம் போகலாம் வரலாம் அப்படின்னா பிரச்சனை பண்ணியிருக்கான் நதி இருந்தாள் அந்த கடியாரத்தை மணி இருந்தாள் உள்ள சுவாமி இப்படி பெய்கின்றே இருக்கும்போது அவனுக்கு தெரியாம அந்த சக்கராயுதத்தை எடுத்துவிட்டா எடுத்தா மணி ரெண்டே முக்கால் பகல் வெயில் அடிக்கிறது எல்லாரும் காவி உண்டாங்கிறான் ரெண்டே முக்கால் ஆனா எப்படி மயக்கிறது காவிக்கா ஒரே வெய்யல் பார்த்து ஆச்சரியப்பட்டாள் என்னடா இப்படி பகவான் இப்படி பண்ணிவிட்டாரு ஒண்ணுமே புரியலேன்னு கல்கத்தாவில வந்து ஒருத்தம் மேஜிக்கு பண்ணா சரியா ஆறு மணிக்குன்னு போட்டான் சந்தியா காலத்துல போட்டா அவன் வெள்ளக்காரெல்லாம் ரொம்ப பேர் வந்திருந்தா அவன் சரியா ஏழு மணிக்கு தான் வந்தான் வந்த உடனே அவனை எல்லாரும் வந்து இன்னைக்கு வேண்டாம் போகலாம் அது இருக்கு பிரமாதமா நிந்திச்சு பேசினா என்னன்னு போனா எல்லாரும் எழுந்துருந்து அவன் என்னமோ கச்சா வச்சான் என்னன்னு சொல்லுவோம் எல்லாரும் கேட்டான் ஆறு மணிக்கு இருந்து ஏழு மணிக்கு வந்தேன் சொன்னா சொல்றேன் இருமோன்னா என்னன்னா மணி ஆறு தான் உங்க கிடையாரம் தப்புன்னா உங்களுடைய உங்க கிடையாரம் எல்லாம் காட்டுக்கோங்கிறான் எல்லா கிடையாரமும் ஆறு என்னன்னா இதான் மேடிக்கே ஆரம்பம் தான் அவன் ஏன் விக்னேஷ பூஜை இதுல இருந்து அது மாதிரி பண்ணிவிட்டார் சுவாமி சக்கராயுதத்தை எடுத்த உடனே மணி ரெண்டே முக்கால் பார்த்தா அப்படி பண்ணிவிட்டாள் சுவாமி அன்னியும் ராத்திரி யுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் கர்ணனை வச்சுக்கிண்டு அவன் கர்ண துரோணாதிகளை வச்சுக்கிண்டு பெரிய அபாரமான யுத்தம் ராத்திரி யுத்தம் ராத்திரி யுத்தம்னு ஆரம்பிச்ச உடனே பாண்டவெல்லாம் பார்த்தா இதுல போய் நாம் மன்னாடவாதுடான்னு கடோத்கஜன் நினைச்சாள் அவனுக்கு இப்படி சீமைக்கு போனவன குழந்தை பிறக்கிற போல இவனுக்கு இங்கேயோ கடவுத்கஜன் ஒரு பய காட்டுல பிறந்துட்டான் பீமனுக்கு அவன் எல்லாம் அந்த டைப்பு அந்த ராட்சத டைப்பு உடம்பு உடம்பெல்லாம் அடையாளமே தெரியாம பெரிய மலை மாதிரி இது பண்ணவன் அவன் என்ன பண்ணிட்டான் கடோத்கஜன் சொல்லியிருக்கான் நீங்க எப்ப நினைக்கிறாளோ அப்பா அப்ப வரேன்னா இவன் பால் யுத்தத்துக்கு அவனை கூப்பிடல ஏன்னா பால் யுத்தத்துல எல்லாரையும் வச்சு நம்ம அப்பா அப்பா அம்மா பக்கத்துல வந்து அவன் வருமனா அப்பா அப்பான்னு கூப்பிட்டான் ஏன்னா சனியன் அதுக்காக ராத்திரி நினைச்சான் பீமன் ராத்திரி யுத்தத்துக்கு ரொம்ப உதவியா போயிடுது அவன் என்ன கடவுத்துக்குன்னா தனியா வருவானா ஏராளமான ராட்சத கும்பலோட அங்கிருந்து யுத்த காலத்துல வந்தா அவன் யுத்தம் யுத்தம் பண்றதுல நம்ம பேர அப்படியே எடுத்து சாப்பிட்டு அப்படியே முழு கத்திரிக்காயாவே கறி பண்ணி சாப்பிடுவான் பெரிய பெரிய கத்திரிக்காயா அது மாதிரி எல்லாரையும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டான் எல்லாருமே கண்ணன் யுத்தம் பண்றவன் நடத்த போய் போது இன்னும் அரை மணியில தீர்ந்து போயிடும் நம்ம சைன்யமே ஆமா அவன் தேர் குதிரை எல்லாத்தையும் சாப்பிட்டுருவான் ஒரு ஆட்டம் அவனுக்கு ஒன்றும் அஸ்தி இஸ்தியில அப்படியே அந்த சக்கரை மிஷினில் கொடுத்து அஸ்தி அழைப்பம் அது மாதிரி அழைக்கப்படுறாங்க எல்லாத்தையும் சாப்பிடுவான் உடனே எல்லாருமா கத்தி கத்தி என்ன பண்ணினா கர்நாடகத்தில் போய் எல்லாரும் அழுதாள் அவன் ஒரு சக்தி இந்திரன் கிட்ட வாங்கி வச்சிருக்கான் அது அர்ஜுனன் மேல போகணும் அர்ஜுனன் மேல போடணும்னு என்னன்னா வியாசர் ஒரு ஒரு நாளும் யுத்தம் ஆகி ஆத்துக்கு போனதே என்ன இன்னைக்கு சக்தி போடலையும் பாலா ஆஹா எனக்கு மறந்தே புத்தியம் பண்ணா அர்ஜுனன் இவன் கர்மன் இப்படி அவனுக்கு ஒரு ஒரு நாள் இந்த பது இந்த ஏழு நாளும் அஞ்சு நாள் துரோண யுத்தம் ஏழு நாள் அவன் சேனாபதி இதுல இந்த துரோண யுத்தம் துரோணனுடைய வதவாரம் மட்டும் இவன் கையில இருந்திருக்கு இந்த சக்தி நீ விழுந்த விருதி சக்தி இந்த சக்தி ஆயுதத்தை அதான் பகவத் அனுகிரகம் நான் கட்டாயம் நாளைக்கு போட்டு விடுறேன் அர்ஜுனன் மேலேன்னு சொல்லுவானா யுத்தம் பண்ற போது மறந்து போடுவாங்க யுத்தம் பண்ற போது நினைப்பே இருக்கிறது இல்லையா ஆட்டுக்கு போனது எல்லாரும் காப்பாளா நீ போடுறேன் போடலையும் பாடலாம் ஆஹாஹா மறந்து போச்சும் இப்படி சொல்லி சொல்லி அவன் நாலு தினமாய் மறந்து மறந்து போயிருந்தான் நீ தினம் ராத்திரி இனிமே கத்தி இல்ல நீ அதை போட்டுதான் ஆனோம் எல்லாரும் யுத்த களத்துல கத்தினாள் நான் அர்ஜுனம் பேர்ல தான் போட போறேன் கடோத்கச்சன்னாதிர கவர்ந்திருக்கான் இன்னைக்கு தப்பி இருந்து நாளைக்கு சண்டை போட நாள் இருந்து நாம் ஆள் இருந்தான்னா இனிமே அர்ஜுனம் மேல போடுறதுக்கு கடோத்கச்சனை இன்னைக்கு சக்தி ஆயுதத்தினால கொண்டா உள்ளாவது விடியும் அப்புறம் என்ன ஆகுதோ பாத்துக்கிறான் அதனால சக்தியை போடுவான் எல்லாரும் சொல்லி கேட்கல அவன் அவன் தேவையே பிடிச்சி இழுக்க போட்டா கடவுள் அப்ப பார்த்தான் கர்ணன் வேற கட்சி இல்ல சக்தி வீசிட்டான் அது அவனை கடவுள் கடவுத்துக்கிறேன் கொண்டு என்ன பண்ணி தெரியுமா உடனே நேரா இந்திர நோக்கம் போயிடுது இவன் கையில வந்து சொல்லி நின்று போகல அவன் சொல்லிட்டான் இந்திரன் அவன் அது உன் கையிலேருந்து ஒரு ஆளே அவன் கர்ஜந்தம் பிரதபந்தஞ்ச நல்லா கர்ஜிச்சுக்கிண்டு கிடுகிடுகிடுன்னு யுத்தத்துல வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய ஆளை கொல்லும் ஆனா நீ ஒருத்தன மனசுல நினைச்சிட்டு இருக்கிய அவனை கொல்லாது ரிட்சியத்தே ச மகாத்மாவான நாராயணன் அவனை பாதுகாத்துட்டு பகவத் அனுகிரகம் இருக்கு நீ அவனை ஒண்ணும் பண்ண முடியாது ஆரோ தன்னை கொண்டு போறதுன்னா இவனை தவிர வேற ஆறு கர்ஜந்தம் பிரதபந்தம் நினைச்சிட்டு இருந்தான் கர்ணன் அது கடைசியில தெய்வம் என்ன பண்ணி கடோத்கஜனை கொண்டு விட்டு விட்டுட்டேன் கொண்டு விட்டு விட்டு மேல போட்டு கடோத்கஜனை கொண்டு விட்டான் ராத்திரி யுத்தம் இது மாதிரி புரிஞ்சது ரொம்ப பயங்கரமான ராத்திரி என்ற இதனும் அப்பாடான் சத்தியாயுதம் இந்திரலோகம் போயிடுச்சு கண்ணனுக்கு பரமதுக்கம் ஆஹா அர்ஜுனனுக்காக வாங்கி வாங்கி வாங்கி வாங்கி பாதுகாத்தேன் அது அர்ஜுனன் பேர்ல போடாமல் கட்டோத்கட்டம் பேர்ல குறும்பியா ஆயிடுச்சேன்னு ரொம்ப வருத்தமா ரொம்ப சிரமப்பட்டாளா ദ്രോണേന அபாரமான யுத்தமாம் துரோணாச்சாரியர் யுத்த களத்தில் வந்து என்ன பண்ணினான் நாள் பிரளயகால சூரியன் அப்படி தீமயமான கிரணங்களை போடுவது அதுபோல் தேதஹ்யமான துரோணேன சூரியேணே விராஜதா பாண்டு புத்திராணாம் இதம்பச்ச நம பிரவீ பாண்டவாளுக்கு ஜெயமுண்டாகணும் பகவான் பீமனதில் நினைச்சாளாம் அப்போ பார்த்து சொன்னாளாம் ஜெயீஸ்ரீ பாண்டு புத்திராணாம் இதம் வச்சனமப்ரவீதியா வாரி கொட்டாளாம் யுத்தகலம் ஆண்டவாளை கூப்பிட்டாள் சுவாமி என்ன நாள் என்ன உங்களுக்குலாம் ஏதாவது கண்கண் தெரியுதோன்னு நாள் ஒரேடியா வாரி கொற்றாரே துரோணர் இது மாதிரி அவர் மானவும் அஸ்திரம் கொட்டி நாங்கள் கண்டதில்லை இன்னைக்கு என்னமோ இப்படி வாரி கொட்டுறார் அப்ப நாங்க என்னமா கரையேறுவோம்னு கேட்டாள் ஒரு காரியம் பண்ணினா கரையேறுவேள்னார் என்னன்னா நீங்க வந்து தர்மம் தர்மம் சொல்லிட்டு கேள தர்மத்தை விட்டு இல்லையானா இன்னைக்கு நல்லா இருக்கு சேயூயம் தர்மமுத்சிருஜ்ய ஜயம் ஜயம் ரக்ஷத பாண்டவா ஜெயம் எண்ணம் இருந்தால் தர்மத்தை இன்னைக்கு நீங்க விட்டுணும் விட்டாத்தான உங்களுக்கு ஜெயம் தான் என்னன்னு கேட்டாளாம் நைஷா என்ன பண்ணணும்னு கேட்டாலும் நூறுமாய் அஸ்வத்தாம் அஸ்வத்தாமா அஸ்வத்தாமாவை யாராவது கொண்டுவிட்டா அப்புறம் இவர் சண்டை போட மாட்டார் என்னுடைய எண்ணம் அப்படிங்காராம் சுவாமி கதந்தம் சம்யுகே கதந்தம் சம்யுகே கஷ்டிதி ஆச்சாத்வஸ்மை யாராவது ஒருவன் பொய்யாக அஸ்வத்தாமா போட்டான்னு தர்மத்தை விட்டு துரோணாச்சாரியர் காதல் விழ முடியா சொல்லணும் நாளாம் ஹதந்தம் சம்யுகே கஷ்டித் ஆச்சாத்வஸ்மை மிருஷானரா பொய்யா சொல்லணும் அப்படி ஒரு மனிதனை தயார் பண்ணி சொல்லணும் நாளாம் சுவாமி இந்த காரியம் வேண்டாம் நமக்கு நாளா ஏ குந்தி புத்திரோ தனஞ்சய வாண்டவே வாண்டாம் நாளாம் இந்த பொய் சொல்லி எங்களுக்கு ஜெயமே வாண்டாம் சொன்னானாம் அர்ஜுனன் அரோச்சயம் அரோச்சயம் எல்லாரும் பீமன் கட்டாயம் சொல்லலாம் நான் சொல்றேன் தானா நக்குலன் நான் சொல்றேங்கிறானா சாதேவன் நான் சொல்றேங்கிறானா எல்லாரும் சொல்றேன் சொல்றேன் நானா தர்மபுத்திரன் என்ன செய்யணும் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் தானா சொல்லலைன்னா போய் எல்லாரும் போடுவேன்னாராம் சுவாமி இப்படி எல்லாம் பயமுறுத்தி பயமுறுத்தி அவர் அப்படியே தயார் பண்ணிவிட்டாங்க அப்படியே சில மாமியா நல்ல பொண்ண அவ மாதிரி தயார் பண்ணிவிடும் பிச்சை காட்டா இல்லைன்னு சொல்லி அந்த அம்மா பண்ணிவிடும் அந்த பொண்ணு அது மாதிரி தர்மபுத்திரையும் சுவாமி தயார் பண்ணிவிட்டார் யுதிஷ்டிரா தர்மபுத்திரன் ரொம்ப சிரமப்பட்டு அவரை பொய் சொல்ல முடியா பண்ணிவிட்டாளாம் சுவாமி தோ பீமோ மகாபாஹு தோ பீமோ மகாபாஹு அநீகேஷு மகாகஜம் அநீகேஷு மகாகஜம் அப்ப என்ன பண்ணினான் பீமன்னாள் இங்கிருந்து பெரும் கூட்டம் மாளவ தேசாதிபதி அவனுடைய அவனுக்கு யானை அதிகம் மாளவ தேசாதிபதிக்கு அந்த பக்கத்துக்கு சண்டைக்கு போனான் இவன் சண்டைக்கு போய் தோ பீமோ மகாதேஹு அநீகேஷு महागजम् மகாகஜம் जघान गदया राजन् ஜகான கதயா ராஜன் अश्वत्थामानमिति அஸ்வத்தாமானமித்யுத ஒரு பெரிய யானையை போய் அடிச்சானாம் परप्रमथनम् घोरम् அது எப்படிப்பட்ட யானை நாள் பரப்பிரமதனம் கோரம் मालवस्येन्द्रवर्म மாளவசேந்திரவர்மணா கதையினால் அடிச்சானாம் அது பெரும் யானையாம் பதினாயிரக்கணக்கான சைன்யங்களை அழிக்கும் யானையாம் அது மாளவன் சொல்லி இந்திரவர்ம மாளவ தேசாதிபதி இந்திரவர்மான்னு பேரு அவனுடைய யானையை போய் அடிச்சாராம் அதுக்கு அஸ்வத்தாமான்னு பேரா அதுக்கு பேரோ இவன் தான் வச்சானோ பேரு மாளவசேந்திரவர்மணா பீமசேனஸ்து சௌரீடம் துரோணமாகவே அங்கிருந்து அந்த யானையை கொண்டுபிட்டு பீமன் அங்கிருந்து வந்தான் துரோணாச்சாரிய இடத்துல ரொம்ப வெட்கப்பட்டு சொன்னாராம் அஸ்வத்தாமாஹதி அஸ்வத்தாமாஹதி இறஞ்சு கத்தினானாம் வெட்கப்பட்டு இப்படி தன் என்னடா யுத்த களத்துல என்னமோ இவன் கீழே இப்படி பார்த்து நிற்கிறானே நினைச்சார் துரோணர் உடனே இறஞ்சு கத்தினானாம் என்ன கத்தினான் நாள் அஸ்வத்தாமாஹதா அஸ்வத்தாமாவை கொண்டுவிட்டேன்னு கத்தினானாம் அஸ்வத்தாமாஹதைஜி சப்தமுச்சைஷ்டகார இறஞ்சி அலறினானாம் பீமன் ब्रह्मास्त्रेण त्वया दग्धाः महर्षयः ब्रह्मा பிரம்மாஸ்திரேண त्वया दग्धाः अनस्त्रज्ञानराभु கத்தினான் கத்தின உடனே அவர் இதை நம்பல இவன் ஏதாவது காரியாரத்துக்காக ஏதாவது சொல்லுவோம்னு தெரியும் அப்படி உண்டு ஜட்ஜி சில பேரை நம்ப மாட்டார் இவன் ஏதாவது காரியத்தை சாதிக்கிறதுக்காக சொல்றான் அப்படி பீமன் இடத்துல ஒரு தப்பான எண்ணம் என்ன பீமன் குறி சொல்ல மாட்டான்னு தீர்மானம் பண்ண மாட்டேன் பண்ணல இவன் அதனால கொஞ்சம் யோஜனை பண்ணினார் துரோணாச்சாரியன் அந்த சந்தர்ப்பத்துல மகர்ஷி எல்லாம் கூப்பிட்டார் துரோணரை என்ன சொன்னார் எத்தனை பிரயோகம் பண்ணி துரோணரை பார்த்து கேட்டாள் எத்தனை அஸ்திரம் தெரியாதவர்கள் அஸ்திரமே தெரியாதவர் அவன் மேல எல்லாம் போய் விழுந்தான் உண்மையா இந்த தடியடின்னு ஆரம்பிச்சு போக சில கூட்டத்துல ஆமா அதுல ஏதாவது ரோட்ல அப்படி பறந்து போறோம் ரயிலுக்கு வர போறோம் இந்த காலிகள் கோட்டி ஏதாவது பண்ணிவிடும் தப்பு அடி விழ வேண்டிய மேல விழாம யோகம் மேலாம் விழுந்துடும் அடி கவனிக்க முடியாது கூட்டத்துல யாருன்னு என்னத்தை கண்டா அது மாதிரி யாருமே பிரம்மாஸ்திரத்தினால கொள்ளணும் இவா போட்ட பிரம்மாஸ்திரம் அத்தனமே தெரியாதவா ரொம்ப பேரில தூள் தூளா சாம்பல் சாம்பலா கொடுத்தான் விஷயம்லாம் துரோணரை கூப்பிட்டு சொன்னாலும் இப்படி ஒரு உத்தம பிராமணன் ஒரு நிரபராதிகளான ரொம்ப பேர்ல கொண்டு விட்டேளே பிரம்மாஸ்திரத்தினாலே பிரம்மாஸ்திரேண त्वया दग्धाः अनस्त्रज्ञाहता भुवि अधर्मतः कृत् कृतम् युद्धम् அதர்மத கிருதம் யுத்தம் இது தர்ம யுத்தமில்லே அபிமன்யுவை எல்லாருமா சேர்ந்து நேத்தி கொல்லலாமா அதர்மதா கிருதம் யுத்தம் समयो निधनस्य ते சமயோ நிதனசிய அதையும் தவிர்த்து இன்னமே உமக்கு ஆயுஷில்லே ஆமா இன்னமே நீ மோட்சத்தை அடைய வேண்டிய காலம் வந்து தூணு மகிழ்ச்சி எல்லாம் சொன்னாலாம் துரோணாச்சாரியரை பார்த்து அவர் கவலைப்பட்டு இருக்க போது இவாவோடு இப்படி வந்து சொன்னார் விஷயம்தான் சொன்னத்தை கேட்டு பீமசேனுடைய வார்த்தையும் மனதில் நினைச்சு பார்த்தாளாம் அஸ்வத்தாமாஹதைதி சப்தமுத்தைஷ்டகாரா இறஞ்சவன் கத்தினத்தையும் நினைச்சாளாம் திருஷ்டஜும்ல வந்து நிற்கிறானா அப்படி அவன் இந்த வாடகை கிரகத்துக்கு வந்து நிப்பனே வீட்டை விட்டு பரப்பிட்டு போறவனை பார்த்து அது மாதிரி அவன் நிக்கிறான் இவனை கொள்றதுக்காக அவன் காட்டு நிற்கிறான் திருஷ்டத்யும்னஞ்ச சம்பிரேட்சே இதற்கு திருஷ்டத்யும்னன் மகர்ஷிகளும் இப்படி சொல்றாள் பீமனும் இறஞ்சி கத்தனா அஸ்வத்தாமாவை கொண்டுட்டேன்னு உணர் இதெல்லாம் கேட்டார் என்ன ஆச்சுன்னார் உனக்கு சந்தேகப்பட்டாராம் குன்று புன ஒரு கால் குழந்தை அஸ்வத்தாமா அஸ்வத்தாமாங்கிறது துரோணருடைய பிள்ளை அவர் ரொம்ப பாரத சரித்திரம் கேட்டு வழக்கம் இருக்காது அஸ்வத்தாமா யாருன்னு தெரியாது துரோணாச்சாரியருடைய பிள்ளை பிராமணனவன் அஸ்வத்தாமா ஒரு கால் தம் பிள்ளையான அஸ்வத்தாமாவை கொன்றுப்பானோன்னு சந்தேகப்பட்டு சந்திஹ்யமானோ வியதிதா புத்திரம் யுதிஷ்டிரம் புத்திரனை கூட்டு காட்டாளா துரோணர் யுத்த காலத்துல எதிர்த்தரப்புல தனக்கு தனக்கு பரமசத்ரு பிரம்மபுத்திரன் அவரை கூப்பிட்டு அஸ்வத்தாமாவை கொண்டுட்டானா இல்லை விரும்ப சொல்றானா நீங்க சொன்னா நான் நம்புவேன் பிரம்மபுத்திரனை பார்த்து துரோணன் பிராமணன் ஆச்சாரியன் காட்டானா அஹதம் அஹதம் வேதி ஆமா சஞ்சயனும் தர்மபுத்திரரை பத்தி துரோணருக்கு என்ன அபிப்பிராயம் அவர் மனசுக்குள்ள என்ன வச்சுட்டு இவாளை பத்தி என்ன அதை போய் சொல்றாள் துரோணாச்சாரியருக்கு நம்பிக்கையான எண்ணமும் தர்மபுத்திரத்தை ஒரு நாளும் போய் சொல்ல மாட்டார்னு ஸ்திரா புத்தி ஸ்திரா புத்தி நபார்த்தோ நபார்த்தோ வட்சதே நிறுத்தம் இந்திரன் வருது இந்திர பட்டம் வரை ஒரு பொய் சொல்லுன்னு சொன்னார் பிரயாணாமபி மூணு லோகம் ஐஸ்வர்யார்த்தே கதஞ்சன இந்திர தரேன் பிரம்மபட்டத்தை தானே உன்னை குபேரனா பண்றேன் ஒரு பொய் சொல்லுனா சொல்லவே மாட்டாராம் திரயாணாமபி லோகானாம் ஐஸ்வர்யார்த்தே கபஞ்சம் பரிபப்ரஸ்மார்த்தம் பரிபப்ரச்ச நான்யன் கஞ்சிஜர்ஷபா ஒரு உத்தரையும் கேட்கலையாம் யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் தர்மபுத்திரர் ஆயிட்டு சொன்னா நம்பிப்படுறேன் என்று சபையிலே யுத்த களத்துல பிரம்மபுத்தரை கூப்பிட்டு குழந்தை அஸ்வத்தானாவை கொண்டுட்டானா அல்லது கொல்லாமல் சொல்றானா என்று கேட்டானா துரோணாச்சாரியர் ஏன் இப்படி கேட்டார் துரோணர் வியாசர் சொல்றார் பாண்டவே சின்ன குழந்தை முதற்கொண்டு தர்மபுத்திரனுக்கு வித்த சொல்லி வச்சவராம் துரோணர் சத்தியமான ஒரு எண்ணமா பொய் சொல்ல மாட்டாரு அன்னிலேருந்து அப்படி நம்பிட்டு இருக்காரா தஸ்மின் தஸ்யி பாண்டவ பூண்டே இல்லாமல் பண்ணணும்னு பாடங்கள் எடுத்து கொட்டாராம் கொட்டினா அது அப்படியே ஆயிரம் பதினாயிரம் இருபதாயிரம் அப்படியா இருபதனாயிரம் பேர்கள் தலையை கிடுக்கிட்டு அறுக்கிறாரா அவன் அப்படியே அறுத்துக்கிட்டே இருக்கார் ஒரு ஒரு ஒருன்னு அறுத்துக்கிட்டே இருக்கார் பேசிக்கிட்டே இருக்கார் தோ நிஷ்பாண்டவாம் கவிஷ்யந்தம் யுதாம் பதிம் துரோணம் ஜாத்வா தர்மராஜம் துரோணம் ஜாத்வா பிரவீத் சுவாமி கண்ணே அப்படி கரங்கி போச்சாம் தர்மபுத்திர பார்த்து துரோணர் கேட்கறத பார்த்து சுவாமி கேட்கலன்னு சுவாமி புய் சொன்னாலும் இருந்து வர்றது துரோணருக்கு சந்தேகம் தஸ்மின் தஸ்யி சத்யாஷா பால்யாத்மதி பாண்டவே பகவான் அவன் என்ன பொய் சொன்னா என்ன ஏதாவது பண்றதை பண்ணிக்கோயாண்டாங்கிறார் அவர் என்ன பண்ண முடியும் பொய் சொன்னா பகவான பொய் வந்து என்ன பண்ணும் நகர்மனாலித்தியத்தை பாபகேனா புண்ணியமோ பாபமோ ரெண்டும் போகாது அவன் அக்னி கருகம் உண்டாருன்னா என் மேல போடுறான் என்ன தைச்சா தைக்கத்தங்கிறார் அக்னி தைக்குமோ கிரகம் உள்ளும் இந்த இந்த நாணக்காடும் எல்லாத்தையும் ஒரு சாம்பலா பண்ணி கொடுவார் தர்மபுத்திர காட்டாரா துரோணாச்சாரியர் சுவாமிக்கே கண் கலங்கி போச்சா ஆஹா அந்த பிராமணன் கழக பிரம்மபுத்திர நம்புறாரு அப்படி நம்புற அவர் தர்மபுத்திரன் வாயை திறக்கவே இல்லைங்க விஷால் இருக்க வாயை திறந்து அவர் சொல்லவே இல்லை உடனே சுவாமி என்ன பண்ணினா பின்னாடி இருந்து அப்படி தூண்டி விட்டாளாம் என்ன சொன்னார் यध्यर्थ दिवसम यद्यर्थ दिवसम द्रोण மஞ்சுமாஜதே மஞ்சுமா துரோணாச்சாரியர் இப்ப இருக்கிற கோபத்துடன் இன்னொரு அரை நாள் சண்டை போட்டாரேயான சத்தியமா சொல்றேன் ஒன் சைன்யம் நீங்க நீ ஒத்துரும் கிடையாது ஒருத்தர் பார்த்து சொல்றாங்க சத்தியமா சொல்றீங்கன்னா அறநாள் துரோணாச்சாரியர் இப்ப இருக்கிற கோபத்தோடயே சண்டை போட்டாரே ஆனா அவர் அப்படி பண்ணிவிடுவாரா நேற்றுக்கு பண்ணலையேன்னு கேட்பாள் அதுக்காக சத்தியம் பிரவீமிதேசேதிவசம் இன்னைக்கு வந்திருக்கிற கோபம் அவருக்கு நேற்றுக்கு வரல முந்தானாவல்ல நாலு நாளாவல்ல கோபம் வந்திருக்கு இந்த கோபத்துடன் ഇന്ന് അറനാൾ മണിന ഉണ്ടിയ സേനയെ നിങ്ങൾ എല്ലാരും അഴിഞ്ഞു കൂടുകയാളാം സ്വാമി സത്യം സത്യം ബ്രവീമിതേ സേന വിനാശം സമുപൈഷ്യതി നിശ്ചയം നാശമാ കൂടും സർവസൈന്യം അഴിഞ്ഞു കൂടും നാളാം സ്വാമി